பண்டங்கள் மற்றும் அவற்றின் விலைகள் பற்றி நுகர்வோர் கதைப்பது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தலைப்பாக காணப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் பொருட்களின் விலை அதன் சேவை என்பவற்றில் எந்நேரமும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன இதன் காரணமாக வியாபாரிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையில் ஒரு ஸ்தம்பித நிலை ஏற்படுகின்றது இந்த நிலையானது நீதிமன்றங்களுக்கு செல்லும் சூழ்நிலையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இத்தகைய விடயங்கள் பற்றி சாதாரண வாடிக்கையாளர்கள் வியாபாரிகள் மற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை சந்தித்து அதனை தொகுத்து வழங்குகிறார் எமது கிழக்கு ஊடகில செய்தியாளர் குகந்தினி அம்பாறைக்கு அண்மையில் உள்ள பண்டாரதூப என்னும் இடத்தைச் சேர்ந்த இந்திரலதாவை சந்தித்தோம் அவர் பொருட்களின் விலையினை நிர்ணயிப்பது வியாபாரிகளே என்று குறிப்பிடுகின்றார் நாளைய விலையை இன்று தீர்மானிப்பதும் நாளை மறுநாள் விலையை நாளே தீர்மானிப்பதும் முதலாளிகளே தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக நுகர்வோருக்கான விலை நிர்ணய அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் திருமதி திலகரத்ன அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பாக தொடர்பு கொண்டு கேட்டபோது விலை கட்டுப்பாடு சம்பந்தமானது இலங்கையிலே சில பொருட்களுக்கு தான் காணப்படுது அதில் வந்து எல்பி கேஸ் பால்மா கோழி இறைச்சி அரிசி முதலிய பொருட்களுக்கு தான் தனது வீட்டுத் தோட்டத்தில் உற்பத்தியாகும் பயிர்களை சந்தைப்படுத்தும் போது முதலாளிகளே அவர்களின் வசதிகளுக்கு ஏற்றவாறு விலையினை நிர்ணயித்து எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள் என கூறும் ஜெயவதி செய்து பயிர்களை வளர்த்து அதனை விற்பனைக்கு கொண்டு போனா அந்த பொருட்களுக்கு வியாபாரிகள் தங்களிடம் இலாபத்துக்கு ஏற்ப விலையை நிர்ணயிக்கின்றனர் இதனால நாங்க பாடுபட்டு பயிர் வளர்த்து எங்களால் எந்த விதமான இலாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை காரணமாக மக்களது பொருளாதாரம் வியாபாரத்தின் போட்டி மட்டுமின்றி சமூகத்தின் மாற்றம் பொருளாதாரத்தின் மாற்றம் போன்றவற்றில் பெரும் புரட்சி ஏற்பட தொடங்கியது எனலாம் பொருட்களின் விலையினையும் அதன் சேவைகளின் தரத்தினையும் நிர்ணயிப்பதற்காக பல அமைப்புகள் காணப்படுகின்றன இவ்வாறான அமைப்புகள் மக்களுக்கு எத்தகைய நன்மைகளை கொடுக்கின்றன என்பதனை மேலே உள்ள குரல்கள் காட்டித் தருகின்றது இதற்கான தீர்வினை கூடிய விரைவில் பெற்றுத்தர தர வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு